திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் வலிவலம் சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காமவீனை அகற்றி நல்லவாறேயொன்ற நாமம் நாவில் நவீன்றேத்த வல்லவாறே வந்து நல்காய் வலிவலமேயவனே இயங்குகின்ற இரவி திங்கள் மற்று நல் தேவரெல்லாம் பயங்களாலே பற்று சிற்றினின்பால் சித்தந்திழிகின்றில தயங்கு ஜோதி சாமவேதா காமனை காய்ந்தவனே மயங்குகின்றேன் வந்து நல்காய் வலிவலமேயவனே பெண்டிர் மக்கள் சுற்றமெனும் பேதை பெருங்கடலை விண்டு பண்டே வாழ மாட்டேன் வேதனை நோய் நல்லிய கண்டு கண்டேயொன்ற நமம் காதலிக்கின்றதுள்ளம் வண்டு கிண்டி பாடும் சொலை வலி வலமேயவனே மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தையானே தேவேபர் குல கொழுந்தே நைவன் நாயன் உன்ற நாமம் நாளும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வலிவலமேயவனே துஞ்சும் போதும் தோற்றும் போதும் சொல்லுவனு திறமே தஞ்சமில்லா தேவர் வந்துன் தாளினை கீழ்ப்பணிய நஞ்சையுண்டாய்க்கென் செய்கனோ நாளும் நினைதடியேன் வஞ்சமுண்டென்றஞ்சுகின்றேன் வலிமலமேயவனே புரிச்சடையாய் புண்ணியனே நனலார் மூவையிலம் எரிய எய்தாயம் பெருமான் மேயோர் பரவும் கரிவுரியாய் கால கலா நீல மணிமிடற்ற வரியரவா வந்து நல்காய் வலிவலமேயவனே தாயு நீயே தந்தை நீயே சங்கரனேயடியேன் ஆயுனின் பாலன்பு செய்வான் ஆதரிக்கின்றதுளம் ஆயமாய காய்ந்ததன்னுள் ஐவர் நின்றொலட்டார் மாயமே என்றஞ்சுகின்றேன் வலிமலமே உடையவனே நீரொடுங்கும் செஞ்சடையாய் நின்னுடைய பொன்மலையை வேரொடும் பீழ்ந்தேந்தலுற்ற வேதன்றாவணனை தேரொடும் போய் வீழ்த்தலர திருவிரலால் அடர்த்த வாரொடுங்கும் கொங்கை பங்கா வலிமலமேயவனே ஆதியாய நான் முகனும் மாலும் அறிவறிய ஜோதியானே நீதியில்லேன் சொல்லுவன் திறமே ஓதினாலும் உன்னை ஏத்தும் என்னை வினையவலம் வாதியாமே வந்து நல்காய் வலிவலமேயவனே பொதியிலானே பூவணத்தாய் பொன் திகழும் கையிலே பதியிலானே பக்தி சித்தர்ச்சித்தம் பற்று வீடாதவனே விதியில்லாதார் வெஞ்சமணர் சாக்கியரென்றிவர்கள் மதியில்லாதரென் செய்வாரோ வலிமலமேயவனே வன்னி கொன்றை மத்தஞ்சுடும் வலிவலமேயவனை பொன்னிடாடன் புகழிவேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பன்னு பாடல் பத்தும் வல்லார் மேய்த்தவத்தோர் விரும்பும் மன்னு சோதி ஈசனோடே மன்னியிருப்பாரே சுவாமி ஹிருதய கமலநாதேஸ்வரர் அம்பாள் வாழையங்கண்ணி திருச்சிற்றம்பலம்